कलयोमि कलिध्वंसम् कलिम् स्वपदिवासरम् यस्य गोविप्रकाशाविनाविद्यम् निगतम् तमः ஆழ்வரகான் வாழிகி வாழிபதியனோர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனி வாழ்வறியான் மஞ்சிரங்கள் மங்கையர்வோன் குஜோன் சுடமானே நெஞ்சுக்கு தீபம் அடங்காரிடஞ்செழுவி நெஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழரல்லோ துறைகளஞ்சின் பரதமய பஞ்சத்தனலின் துறை பரகாலம் பருவல்லதே எங்கள் கரியே இராமானுஜமுனியே சங்குகளுக்கு அண்டலவராசா பொங்குகள் மகையோ நீங்க மறையாயிரமனைக்கும் தங்குவனம் நீ எனக்குத்தான் வேதாந்த வித்யாம் வேதாந்த சாராமுதன் பூதமன்றியம் ஆதாயவரிடம் தமகம் பிரபத்தியே காரண்யபூர்ணம் கரிமை விநாசம் சிவபலியான் சர்வேஸ்வரன் பரமகரணத்தோடு நமக்கு நல்ல வாய்ப்புகளை எல்லாம் அள்ளி அள்ளி வாய் வழங்குகிறார் இருபத்தி ஏழு மகான்களை அழைத்து இருபத்தி ஆறு மகான்களை அழைத்து அவரை எல்லாம் இங்கே ஒரு இடத்திலே சேர்த்து உங்களுக்கெல்லாம் செருக்கி விருந்தாக இவ்வாறு வழங்கி வருகிறார் வழக்கறிஞர்கள் இவ்வாறு எல்லாருக்கும் கிடைச்சுள்ளார் இந்த காலத்தில் செறிவடைத்த பயன் நீங்கள் பெறுகிறீர்கள் அதன் திருப்பத்தாண்டு தொடங்கி வரிசையாக திவ்ய பிரபந்தங்களின் தலைப்புக்களாகவே அங்கே இட்டிருக்கிறார் இது திருநெடுந்தாண்டகம் என்பதாக தலைப்பாக இருக்கு திருந்தாண்டகம் பார்த்தால் அதுக்கு ஒரு தனிஸ்தானம் இருக்கு திருவங்கையாழ்வார் பாடிய ஆறு பிரபந்தங்களிலே சரமான பிரபந்தம் தான் பெரிய திருவை பாடினார் திருக்குறுந்தாண்டகம் பாடினார் உடனே தாண்டகம் நினைச்சிடக்கூடாது அடுத்தபடி அவர் திருவடி கொத்திருக்கை பாடி சிறிய திருமடல் பெரிய திருமடல் பிறகுதான் தம்முடைய பூர்ணமான மனோரகம் நிறைவேற பெற்று திருந்தாண்டகத்திலே அவர் இன்பத்தை எழுதினார் அதான் தரமான பிரபந்தம் ஆழ்வானுடைய ஆறு பிரபந்தங்களிலே அவதார வரிசையிலே அது சரமமாக இருக்கிறது மட்டுமில்லை திவ்ய பிரபந்தங்களிலே சரமமான பிரபந்தம் முதல் நூலில் சொன்னால் முதல் திருவந்தாய் தானே இரண்டாம் திருவந்தாதி மூன்றாம் திருவந்தாதி இவ்வாறு ஆழ்வார்கள் வரிசையில நாம் அந்த பிரபந்தங்களை எல்லாம் அமைச்சு பார்க்கலாம் அதற்காகவே வாமர்கள் வரிசை ஞாபகப்பட்டு ஒரு ஃபார்முலா மாதிரி ஒரு ரெண்டா பண்ணது வைகையாழ்வார் தொடங்கிய அவதார அடைவை அவர் வீழ்த்தினார் அது நோக்கமும் அவருக்கு இருக்கு ஏனென்றால் சில பேர் ஆழ்வார் வரிசையை மாற்றி கூட கால ஆராய்ச்சி பண்ணிவிடார் வைகையார் முதற்காதையார் புகழ்மிழ் அங்கே அருள்மாறும் சேரகோம் இங்கே வட்டநாதன் நல்லதால் சூடி நற்பாணம் நக்கரியன் இனிவர் தோற்றத்து அடைவாம் இங்கு ஒருவர் திருமங்கை ஆழ்வாருக்கு பிறகுதான் நம்மாழ்வார் வந்தார்னு கூட ஒரு ஆராய்ச்சியாளர் சில கருத்துக்களை எல்லாம் வெளியிட்டார் இப்படியெல்லாம் பிற்காலத்தில் மாறுபட சொல்லக்கூடும் என்று சொல்லி மாமுனிகள் அவதார அடைவே நமக்காகவே ஒரு பாசுரத்திலே அருள் செய்தார் நோக்கம் அதுதான் அதுல ஈடு இவர் தோற்றத்து அடைவு அது திருவங்கை ஆழ்வார் எங்கே வருகிறார் இறுதியாக வருகிறார் நான் கூட என்னுடைய மாணாக்களுக்கு சொல்லுகிறேன் கடைசி ஆழ்வார் சொல்லிவிடாதீர்கள் இறுதியான ஆழ்வார் சொல்லுங்கள் கடைசிக்கு இறுதிக்கு வித்தியாசம் இருக்கு கடைசிங்கிற போது அது ஸ்தானத்துல கொஞ்சம் அது மகிமை குறைச்சுல தெரியுது இறுதினா அப்படி இல்லை மேல போயிருக்க இறுதி என்றால் மேன்மையும் இறுதியாக சொல்லலாம் அதனால கடைசி ஆழ்வார் நான் அதுக்கு மேல கடைக்குட்டி ஆழ்வார் எல்லாம் சொன்னதை காட்டிலும் அல்ல இறுதியாக வந்து நமக்கு கிடைத்தவர் யார் கதியனான திருமங்கை ஆழ்வார் ஆகினால ஆழ்வார் அருளை செய்த என்று பார்த்தா பொய்கை ஆழ்வாருடைய முதல் சிறுவந்தாய் தான் முக்கியம் ஆனா மாமன்கள் நினைவுபடுத்தின ஆதி திருப்பல்லாண்டு ஆனதுவும் பேரத்துக்கு ஓம் என்னவர் போல் திருப்பல்லாண்டையே ஆதியில் அதனுடைய அர்த்தத்தின் காரணமாக மங்களாசாசனம் அதிலே உறைந்திருப்பதனாலே அதுக்கு முதல் ஸ்தானம் கொடுக்குற வேதத்திற்கு ஓம் என்னும் அதுபோலே உலகுக்கெல்லாம் சொல்லிருக்கார் சில சமுதாயங்களில் ஸ்திரீகள் ஓம் சொல்லப்படாது இதரால் சொல்லப்படாது அத மாமன்கள் ஓம்னே பிரயோகம் பண்ணிட்டார் வேதத்துக்கு பிரணவம் போலேன்னு ஒரு சொல் அவரால் அமைச்சிருக்க முடியாதா ஏன் அவ்வாறு ஓம் நான் இது யாருமே சொல்ல தகுந்த பிரபந்தம் உபதேசத்தின மாதிரி யாரும் சொல்லலாம் அதனால யாருக்கும் அதிகாரம் இருக்கு சுவாமியே ஒரு முறை காஞ்சிபுரம் சுவாமி சொன்னார் இப்ப எல்லாருக்கும் ஓம் சொல்லக்கூடாது பிரார்த்தனை போட்டார் நெய்யும் நோம் நபாலும் நோம் இப்படி ஓம் ஓம் ஓம் ஆண்டா எத்தனை சொல்றாங்க எல்லாத்தையும் மாயப்பட்டிக்கிறதா அப்படி அர்த்தம் இல்லாத சரசமாக அது சரச சரத்தோட சொல்றதை பேன் பண்ணியிருக்கோம் ஆகினாலே என்ன சொல்லலாம் தெரியும் வேதத்துக்கு ஓம் என்று சொல்றது போல திருப்பல்லாண்டு அந்த அர்த்தத்தினாலே அதை முதல்ல வைத்திருந்தார் ஆனா ஆழ்வார்கள் வரிசையில பார்த்தவர் திருவங்கை ஆழ்வார் அதை இறுதியாக வந்தபடினால் இறுதியாக அவர் வாடிய திவ்ய பிரபந்தம் தான் அந்த பரிசையில் நமக்கு செலவா இருக்கு சில பரிசையை ஞாபகம் வச்சுக்கணும் திடீர்னு பழகிட்டு இருக்கிறவனை பார்த்து திவ்ய பிரபந்தம் சொல்றேன் இதுல எத்தனை பிரபந்தங்கள் இருக்குன்னா சில பேர் மேல்பாடுறா கிழப்பாடுறா அவெல்லாம் படிச்சு ஞாபகம் வச்சுக்கணும் இதுல எவ்வளவு பிரபந்தங்கள் இருக்கு இருபத்தி நாலு பிரபந்தங்கள் அடைந்து இருக்கு இருபத்தி இருபத்தஞ்சு சொல்றவாள் இருக்கு இருபத்தி ஐந்து பிரபந்தங்கள் அதுக்குள்ள அணைபட்டு கிடக்கு இருபத்தி நாலு ஆயிரம் ஸ்ரீசுக்திகள் ஸ்ரீராமாயணத்தினுடைய எண்ணிக்கையே அப்படி அமைந்திருக்கு அந்த வரிசையை பார்த்தா திருந்தாண்டகம் நமக்கு ஆழ்வார் கொடுத்த தரமான பிரபந்தம் வரிசையே தரமான பிரபந்தம் அது வரிசையா இந்த உபன்யாசங்கள்ல கடைசியில கூட வச்சிருந்திருக்கலாம் ஆனா வேறு வகையிலே இவ்வாறு அமைச்சிருக்கிறார் திருமொழி திருக்குழுந்தாட்டம் திருநந்தாண்டகம் இதை வரிசையில் ரெண்டு நாள்களாக அநேகமாக உங்களுக்கு புதமைக்கு விருந்தாகவே சொற்பொழிகள் அமைந்தது பெரும்பாலும் யாத்திரக்கணம் செய்யுள் வகைகள் இந்த மாதிரியே அமைஞ்சு அது ஒரு வகையில ஒரு கிளாஸ் செமினார் மாதிரி பார்க்க வேண்டிய பாடங்கள் அது பார்க்க அவசியம் அவ்வளவு அவசியம் இருக்கு சில இடங்கள்ல நம்பிள்ளையே சொல்ற ஏன் ஆழ்வான் இந்த யாப்பை ஏன் அவன் ஏற்றுக்கொண்டார் துள்ளலோகையில சில பாடல்கள் போகும் ஆழ்வாருக்கு அபாரமான மன சந்தோஷம் வருகிற போது துள்ளல் ஓட்டியிலே பாசனங்கள் தான் பாடுவோம் எம்பெருமானுடைய வெற்றிகளையும் விஜயங்களையும் எல்லாருக்கும் சொல்லணும்னு அவன் திருவுள்ளம் ஆழியழத்தங்கும் விழத்திரை வாழியழத்தஞ்சும் வாழ்விட அண்டமோடைய முடிவாத விட என்ன வேகமா என்ன என்ன சொற்கள் வந்து வேகமா கொண்டு போய் அது கட்ச கோப்பு பார்த்தா அழகா இருக்கு ஆனா நம்பிள்ளை ஒரு எச்சரிக்கை பண்ணார் ஆழ்வாழ பாசனங்களை பார்த்து இலக்கணத்தை கட்டிக் கொள்ளும் கொண்டார்கள் இலக்கணம் இல்லையே தேட வேண்டாம் ஆய்வா என்னவா இதுதான் இலக்கணம் இதை கொண்டு கவிகள் அவ்வாறு இலக்கணம் கட்டும்படியாக ஆழ்வாழ பாசுரங்கள் அமைந்த இந்த இலக்கணத்துக்கு சேரவில்லையே என்று பார்க்க வேண்டாம் இந்த நம்பிள்ளை உலகத்துல ஜாக்கிர பண்றார் அதனால இந்த சந்தங்கள் கூட ஆழ்வார்களுக்கு கை கொடுத்திருக்கு உற்சாகத்தை சொல்றது சோகத்தை சொல்றது இவ்வாறு பல மனோபாவங்கள் வருகிற போது அவர்களுக்கு வாய்ப்பாக தமிழே உள்ள இந்த ஓசைகள் சொந்தங்கள் அவர்களுக்கு கைகொடுத்து உதவத்தான் செய்திருக்கின்றனர் அதை அதிகமாக பயன்படுத்திக் கொண்டவர் திருவங்கை ஆழ்வாராம் அவ்வளவு பாடி இருக்கிறான் ஆச்சரியமா பாடியிருக்கிறது அதெல்லாம் ஒரு முறை இருக்கட்டும் அந்த வியாப்புகள்ல நான் உள்ள போகல அதற்குள்ள நான் எந்த இஷ்டம் இல்லை ஆனால் அப்படி போது ஆழ்வாருடைய பாசுரத்தில் பிரசத்த விட்டுடுவோம் நயமா திருமங்கை ஆழ்வார் நமக்கு செய்ய உபகாரத்தை முதல்ல சீக்கிரம் பண்ணணும் அது சொன்னாலே அதுதான் விஷய வைலட்சண்யம் பக்த வைலட்சண்யம் திருமங்கையாழ்வாதானே பக்தா ஸ்ரோதா யாரு நம்பெருமாள் தான் ஸ்ரோதா நம்பிடமாள் யாருக்கு ஸ்ரோதாவாக இருந்தார் ஏற்கனவே தொண்டரடி பொடியாழ்வாருக்கு சோதமாக இருந்தார் அவருக்கு முன்னாலே அவர் திருமாலை பாடினார் திருமாலை பாடி அவரை மகிழ்வித்தார் உலகத்திலே கற்றுக்கொண்டேன்னே சொல்கிறார் ஆவலை குலநிலைத்து கலிதன்னை கடக்கப்பாய்ந்து நாவலை துழிலகின்றோம் நமன் நமன் அருகில் மீது எவன் தலைமையில நான் விதிக்கிறேன் அது என்ன காரணம் என்றால் நின் நாமம் பெற்ற ஆவலிப்புடமை பேசுகிறவர்கள் தொண்டர்களுக்குரியாழ்வார் இவ்வளவு தீனமா பேசினார் உடம்புல பயந்து பேச போற இவ்வளவு தீனமா பேசுறார் எவன் தரமே ஏறி நான் இருக்க போறேன் அப்பொழுது கை எனக்கு எதனால வந்தது ரங்கேச பாசிமாம் ரங்கேச ரங்க பிரகோர் தர்சனம் மன்னம் அதனால எனக்கு இவ்வளவு தைரியம் வந்தது என்று சொல்லி அந்த யமலோகத்துல போய் கூட சச்சாரம் பண்ணுவேன்னு முதல்ல அந்த யமலோக ஸ்மரணவனமா இருக்கு ஒரு அழகான ஐதிஹியம் சுவானுபவத்தால சொல்றேன் சில பல வருஷங்களுக்கு முன்னால சில நாடுகளுக்கு செல்லுறது துபாய் ஷார்ஜா இந்த மாதிரி தேசங்களுக்கு தேசாந்தரங்கள்ல சென்ற போது அங்க இருக்கிற அன்பர்களுக்காக உன்னியாசங்கள் செல்லும்படியா இருந்தது அப்போது ஒரு கிருஷ்ண பிரஜை இயக்கம் இருக்கு இஸ்கான் அதுல ஒரு ஒரு தலைவராக அது கீர்த்தி பெற்றவர் ஒரு பக்தி விகாஸ் சுவாமி இது ஒரு அழகா பான் பிரிட்டிஷ் செஞ்சுதான் ஆங்கிலத்தை அழகா வால்மீகி ராமாயணத்தை சுலபமா கொடுத்துருக்க அந்த பக்தி விகாஸ் சுவாமி பிரம்மச்சாரி அவரை பார்க்கலாம் சொல்லி அவருடைய தங்கியிருக்கிற அறைக்கு உள்ள போனேன் ஒரு ஆளை அனுப்பி வாசல்ல இவர் என்ன செடி போட்டு செக் பண்ணுங்க உள்ள வந்தா எதுக்காக தோல் செருப்பு போடுகிறீங்க இந்த தோலை கொடுத்த எந்த பசு உயிரை விட்டுருக்கும் இதே போடப்படாது என்னை உள்ளே அழைத்து வந்த உடனே அவர் சொன்ன வார்த்தை அவரோட பேசிக் கொண்டிருக்கிற போது ஐயா ஏதோ இந்த தேசத்துக்கு நான் வந்திருக்கேன் இந்த தேசத்துல வந்து எம்பெருமானுடைய எல்லாம் சொல்ல வந்திருக்கேன் கடல் கடந்து போகப்படாது இப்படியெல்லாம் கடல் கடந்து தேசாந்தரம் வந்து இங்கே வந்து இவ்வாறு எல்லாம் சொல்கிறேன் எனக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு சொன்னவன ஏன் தயங்குகிறேன் உங்கள் ஆழ்வார் சொல்லிருக்கார் யமலோகத்துக்கே போச்சிருக்கார் யமலோகத்துக்கு போச்சிருக்கார் சுவாமி ஆசுகிறார் ஒரு பிரிட்டிஷ் பிரஜை அவன் எழுகிறான் இந்த பாதுரத்தை சொன்னான் அங்க போய் என்ன பண்ணணும் நரகமே சுவர்க்கமாகும் நாம் உங்களுடைய நன்றி ஒரு சொர்க்கமாக்கிட்டு வரணும் ஸ்ரீவைஷ்ணவர் ஏன் இவ்வளவு காலம் இங்க வந்த எங்கள் வந்த வரிசையாக வந்து இந்த ஸ்ரீவைஷ்ண சம்பிரதாயத்தை இதையெல்லாம் பிரச்சாரம் பண்ணியிருந்தா இன்னைக்கு சொர்க்கமாக இருக்குமே திருமாலையை பிரமாணமாக அவன் காட்டினான் திருமாலை எங்க கடல் கடந்து எங்க போய் எவன் காதல விழுந்திருக்கிறது என்றால் ஆச்சரியமா இருக்கு எதிபெருமாள் கேட்க எம்பெருமாள் கேட்க திருமாலே தொந்தரடிப்படியாழ்வார் அவர் சோதா பெருமாள் பக்தா இவ்வாறு சொன்னார் அதே போல பெரியபெருமாள் கேட்கும்படியா நம்பெருமாள் கேட்கும்படியாக திருடந்தாண்டகத்தை சொன்னவர் யார் திருமங்கையாழ்வார் அவரே சொன்னார் முன்னால கோடி போட்டு காட்டினார் நேதி திருடந்தாண்டகத்தை தாளம் கொண்டு தட்டி இசையோடு தான் பாடினார் இசையோடு பாடின உடனே பெரிய பெருமாள் நண்பெருமாள் அந்த இசையிலே மயங்கி சாமானிய மத யானையை கூட வீண இசையினாலே மயக்கி அடைக்கப்படலாம் சிந்தாவை இந்த கிரந்தங்கள்ல பார்த்திருக்கேன் ஒரு மயக்கப்படாது மயக்கிடுமாது அது போல பெரிய பெருமாள் ஒரு மத யானை இல்லையா பெரிய பெருமாள் அப்படி சாந்திருக்காரே ஒரு மத யானை படுத்து அப்படித்தான் பண்றது அந்த மாதிரி பெரிய பெரிய பெருமாள் அது வடதிசை முடியை வைத்து வடதிசை வாதம் ஏற்றி வடதிசை பின்பு காட்டி என்று சொல்லி பெரிய பெருமாள் சாய்ந்திருக்கிறத பார்த்தா யாரை சாய்ந்திருக்கேன் அவரை யாரே உலகுக்கு சொன்னவரை திருங்கழ்வாரானே தென்னானாய் வடவானாய் குடவாராய் குணபால மலையானாய் ஆறு கட்டின யானைகள் மன்னன் இல்லையா திருமங்கை மன்னன் திருமங்கை ஆழ்வார் சொல்றதை காட்டினோம் திருவங்கை மந்தன்னு சொன்னா அதுல உள்ள ருச்சி இருக்கே அது மட்டும்தான் திருமங்கை மன்னன் கட்ட திக்கலில் இருக்கிறவடிங்கிறார் அதுல தென்னானாய் வடவானாய் வசத்தை பார்த்தா ஆனை யானை ஒரு பெரிய தமிழ் புலவர் அருகே வந்து என்ன நீங்கள்லாம் கதை கட்டுகிறீர்கள் ஆனாய்னா ஆனவனேன்னு அர்த்தம் தென்னானாய் தெற்கு திசையாக ஆனவனே வடவானாய் வடக்கு திசை ஆனவனே இதுதான் அர்த்தம் பண்ணு சுவாமி யானை யானை யானையை கட்டினான்னு சொல்லி என்ன கதையா இருக்கேன் குணமான மதையானா என்ன சொல்லிடு இந்த மதங்கிற சத்தத்தை ஆழ்வார் பிரயோகம் பண்ணி உள்ளபடியே யானை தான் மதம் பிடிக்கிற யானை தான் குணமோ குணமான மதையானாய் அதனால திருவங்கை ஆழ்வார் திக்கஜத்தனை திடீர்வாள் அவருக்கு முன்னாலே தான் திருந்தாண்டகத்தை இசைச்சான்னு சொன்னார் ஆஸ்தமாகவே முத முதல்ல அவர்தான் அவரைத்தான் அரையர்னு சொல்லணும் திருவல்லா தரிசன்னு பாடினார் திருவங்கையாளர் எதற்காக திருப்பல்லா திருநந்தாண்டகத்தை அங்கே இசையோடு கூறினார் ஏன் இசைத்தார்னு பார்க்கணும் இது கோயில்கள் இந்த சரித்திர பாகங்கள்ல ஆங்காங்க இருக்கு நல்ல வேலை பெரியவாச்சாமியில வியாக்கியானங்களை விட்டு தனியான ஒரு கிரந்தம் பண்ணியிருக்கிறார் கரியன் அருள்வாடு ட்ரெஷரர் அத்தியனோத்சவத்தை பத்தி ஒரு வார்த்தை இருக்கா ஒரு பரம்பரா பிரபாவத்தை இல்லை கோயில்கள் எங்கேயா சொல்லியிருக்கா அங்கேயும் சொல்லுங்க சொல்லி விட்டதை எடுத்து தனி கிரந்தமாக்கி நமக்கு அருள் செய்யலாம் இல்லை பிரமாணமான கிரந்தம் அது அதெல்லாம் பார்த்தால் அப்பதான் தெரிகிறது திருத்தாண்டகத்தையே அவர் இசைத்தார் ஒரு சந்தர்ப்பம் வந்து எல்லாரும் என்ன எதிர்பார்த்தார்கள் நம்ம மாறி மாதம் நம்பெருமாள் அத்தியனோத்வம் பண்ணிட்டு இருக்காங்க வேதங்களை அத்தியனம் பண்ணவாள் எல்லாம் அழைச்சு அவர் அத்தனை பேரையும் ராக்கானங்கள் எல்லாரும் வந்து மூர்த்தியாக இருந்து வேத பாகங்களை எல்லாரும் திருச்சி விசா திருமால் திருச்சி விசாரிக்கும்படி வேதத்தை பூச்சி அத்தியனம் பண்ண பெருமாள் திருச்சி விசாக்கம் இந்த மாதிரி நம்மாழ்வாருடைய திராவிட வேதமான திருவாய்மொழி பெருமாள் கேட்க வேண்டாமா கோடியிலிருந்து விழுந்து அவர் கேட்க வேண்டாமா அப்படி கேட்க வேண்டிய யாரால் அந்த மொழிக்கு சம்ஸ்கிருத வேதத்தோட சாமி இருக்கணும் ஒரு சாமியத்தை ஆனால் சர்டிபிகேட் பண்ணி கொடுக்க வேண்டாமா ஆழ்வார் பாடி மொழி அது திராவிட வேதம் அது வேதத்தம் இருக்க ஆசாரிகள் இடத்துல ப்ரூஃப் கொண்டிருக்கார் வேதத்தம் அதை நிறுவனம் பண்ணி காண்பிருக்கார் வேதத்தம் இருக்குது வேதத்துக்கு அவன் சொல்லக்கூடிய வைதிகா சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் அத்தனை லட்சணங்களும் பொருந்தி இருக்கிறதா அழ்வாடு திருவாள் திருவாய்மை ஆனால் எல்லா வைதிகாரும் ஒதுங்குவாரா மாதம் சரகோபன் பாடியது அவர் செஞ்சவிழா பாடினார் வேதம் தமிழ்மீத நெய்யன் எதிர் முருகநாதன் என்கிறார் அவர் வேதத்தை தமிழ் செய்தால் தமிழ் வேதம் திராவிட வேதம் இது வேதத்தை வந்து சொல்லி வைதிகால் யாரும் ஒப்புக்கொள்ளும் அவ்வளவு சாமானியமா அதுக்கு எல்லாரும் சம்மதிச்சு அதுக்கு ஏற்றுக்கொண்டு அது அந்தஸ்தை கொடுத்துருவாரா பெருமாள் போதிவாய் திறந்து சொன்னாருடைய திருவாய்மொழிக்கு ஏழசாமியம் உண்டாகாதான் அப்ப அவ கோதிவாயுதம் சொல்லணும் நாம் இதுக்கு சமமாக திருவாய்மொழி கேட்கிறோம் சொல்லி அவர் இசையில் சம்மதம் தெரிவிக்கணும் அவர் எப்படி தெரிவிக்கிறது பெரியபெருமானுக்கு நிறைய உபச்சாரங்கள் பண்றதா அகோபாதிகள் பண்ணி சமர்ப்பிக்கிறதா எப்படி பெருமாளை வசப்படுத்துறது பார்த்தார் அவரும் மத யானையா இருக்க அவரும் இசைக்கு மயங்கக்கூடிய பலர் ஐதிகங்கள்ல நண்பிலேயே காட்டியிருக்கார் நம்மளையே காட்டியிருக்காரு யாரோ ஒருத்தன் எங்கேயோ வடக்கே இருந்து நம்பெருமாளை சேவிக்கணும்னு ஒருத்தன் வந்தான் எவ்வளவு தூரம் வந்திருக்கான் எவ்வளவு தூரம் கால்நடையா வந்து உடம்பெல்லாம் தூசி ஏறி செம்மண் தூசி ஏறி கண் பஞ்சடைச்சி பதினாலு எங்கேயோ இவ்வளவு கடல்கள் எங்கேயோ நாடு கடந்து மலை கடந்து வந்து செய்திக்கு வந்திருக்கான் நம்பெருமாள் உற்சவார்த்தமாக உன்னைக்கு கேட்டுக்கிறார்கள் அவன் ஓரமா நிற்கிறான் பெருமான் அச்சுவாருக்கு ஆவேசம் கொடுத்து விண்ணப்பம் செய்வா எல்லாரையும் அழைப்பான் சொல்லி அவனை அழைச்சுவாங்கிற பக்கத்தில் திருக்கைத்தலத்துல இவர் போய் அவன் அருகே நின்று கொண்டு அவனுக்கு காட்சி கொடுக்கிறார் இதுக்காக அவன் இருக்கிற வரையில் நம்பருமாள் போகணுமா திருக்கைத்தலத்துல அவன் அருளிப்பாடு பண்ணி நாலு பேர் அழைச்சு தரப்படாத அவன் வந்த டிஸ்டன்ஸ் அவன் வந்த தொலைவுக்கு நான் போகக்கூடிய நானே தவறாயிடுவான்னு கேட்கிறேன் இவ்வளவு தூரம் வந்திருக்கான் பார்க்க நானே நான் வேலைதானே நான் போறேன் என்று சொன்னால் அந்த இசைக்கு அவன் ஏதோ வடநாட்டிலே உள்ள எல்லாம் பாடி வந்திருக்கான் இசைகாரன் கௌரவிச்சிருக்கிறார் தெரியலையா ஆகையினாலே இவர் இசையில எப்படியாவது மயக்கணும் தந்தோம் தந்தோம் தந்தோம் என்று சொல்லி ಅವರ நம்பிக்கை வைக்கணும் ஆகையினால என்ன பாடலாம் இப்பதான் திருந்தாண்டகத்தையே பண்ற திருந்தாண்டகம் அவதான் அவதரிக்கிறது அவர்களால் மனதுக்குள்ள அப்படியே ஊறி ஊறி ஊறி அந்த எண்ணங்கள் அனுபவங்கள் உணர்ச்சிகள் எல்லாம் அப்படியே பொங்கி பொதுவே நிற்கிறது இங்க மழை பெஞ்சா அந்த ஏரி சாமி ஏரி அப்படியே நிரம்பு இருக்கும் அதுக்கு மேல போனா பொத்துண்டு வந்துடும் அந்த மாதிரி அவ்வளவு தூரம் உணர்ச்சி பிரமாகம் வெளியில வரப்போகுது அவ்வளவு எண்ணத்தில் இருக்கா சந்தர்ப்பம் இருக்கு அதனால இசையில பாடலாம் என்ற அபிப்பிராயம் என்ன இசையில பாடுறது எந்த இசையில பாடினால் நம்பெருமாள் மன இறங்கும் யோஜனை பண்ணுவோம் பிரபலமான ஒரு பண் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் கைசிக்கம் தெரியும் கை சிகந்தவள் தெரியும் திருக்குறுமொழி நம்பிக்கை உரியது வேற எந்த திருவாய்மொழி பதிகத்துக்கும் அந்த பண் அது மட்டும் இல்லை ஒரு வாரத்திற்கு முன்னாலே ஒரு பண்ணாராய்ச்சி வித்தகம் சுந்தரேஷ் என்று திருக்குழந்தை சுந்தரேஷ் அவர் மதுரை அவர் வந்து தங்கியிருந்தார் பண்களை பற்றி அவர்கிட்ட பற்றி விசாரித்து தெரிஞ்சுக்கிறாமல் போனேன் அவரு கையில பண்ண பாடி காட்டுறன்னு ராத்தா அவர் நல்ல சைனர் மிக உடைய அவர் ஆழ்வாரத்துல அவ்வளவு ஈடுபாடு வந்து அவர் அந்த கைத்தியத்தை அருமையாக இசைத்து காட்டினார் சொன்னார் இது வைஷ்ணவமான ராகம் எங்க தேவாரங்கள்ல கிடையாது இது திருவாரூருக்கே உரிய பண் இந்த பண்ணுக்கு என்ன சக்தி இருக்குன்னா ஒரு சண்டாளனுக்கே ஒரு பிராமணனுக்கு வந்த ஒரு தாகத்தை போக்கக்கூடிய சக்தியை எது கொடுத்தது பண்டம் இந்த மண்ணுக்கு என்ன சக்தி பார்த்தீங்களா கைசிகங்கிற மண்ணுக்கு இன்னைக்கு உற்சவங்கள்லாம் இந்த கோவில்கள்ல ரெண்டு உற்சவங்கள் எல்லாரும் எல்லா கோயிலையும் பார்க்கலாம் விகேந்திர மோட்ச உற்சவம் கைதி புராண படம் எவ்வளவு நீவன பண்ண எல்லா கோவில்கள்லையும் இந்த கைதிக புராணம் படனம் பண்ணது எல்லாரும் கேட்கணும் கஜேந்திர சம்ரட்சண கதை கேட்கணும் என்று சொல்லி அவருடைய நியமனங்கள் அந்த கைதிக பண்ணுக்கு அவ்வளவு பிரபாவம் அதனால நான் மாற்றணும் அதனால திருமொழி அந்த திருவாயுக்கே என்ன ஏற்ற வந்தது அரியக்கற்று வந்தால் வைஷ்ணவத்த சித்தி அரியக்கற்று வந்தால் வைஷ்ணவ ஆழ்களம் ஞாபகத்துள்ளே வைஷ்ணவன் கூட சேர்த்து கொள்ளாங்க ஆழ்வார் திருவிழம்பத்தில் வைத்தனர் ஆழ்கடல் ஞாபகத்திலே அறிய கற்று வந்தார் இந்த மாற்றணும் கற்று அறிய வந்தாலும் மாற்றணும் கற்றல் என்றால் சந்ததிகள் சொல்லி கற்றுக்கிறது அது என்றால் என்ன அதோடு தற்போட்டி ஆயிடுச்சு ஆயிடுச்சு தெரியாயிடுச்சு எது தெய்வம் தேடக்கூடாது காக்கியம் கேட்கணும் வியாக்கியானங்கள் கேட்கணும் பகவத்கீதை பூக்கியா கேட்கணும் கேட்கறது இருக்கக்கூடாது அது போல நடக்கணும் அதற்கு தக இது செல்லும்படியாக வந்தால் சொன்னால் அது தகுந்தபடி நடக்கும்படியான வன்மை இப்படி ஒளிவர்களாம் யார் வைட்டடவர் ஆழ்கடல் யாருக்குள்ளே இப்ப போலவும் அதற்கு அன்புகளை போல மாணவர்களுக்கிற வியாக்கியானங்களை இருக்கிற போதுதான் என்ன ஏற்படுகிறது ஆச்சாரியர்களை திடீர்னு தெரியும் அதுக்கு அழகா ஒரு இடத்துல பிள்ளைவஞ்சியரே ஒரு வியாக்கியானத்தில் சொல்லுகிறார் எப்படி ஒரு சுமந்திரிக்கு திருமங்கல மந்திர சூத்திரம் இருக்கு அதுபோல ஆழ்வார் திருவாய்மொழி அவருக்கு வியாக்கியானம் அதுக்கு மேல ஆவணங்கள் எல்லாம் போட்டுக்கிறார் இல்லையா அது மாதிரி மற்ற கிரந்தங்கள் முக்கிய பதவி செஞ்சிருக்காரு அதனால கைசேந்திர லாகத்துக்காக இவ்வளவு விஷயங்கள் வந்து இந்த கற்கண்டு உதாரணத்தை ஆகியோர் சுமந்தியாழ்வார் பார்க்கிறார் இவரை எப்படி இவரை நம்பெருமானை மயக்கரன்னு பார்த்தார் அவர் மனம் எங்கேயோ ஓடிக்கிறது ஒரு சோதையிலே தரவிய நம்பெரும் தலைவன் பார்க்கிறார் அறிஞர் இவர்தான் தலைவி பரகாலம் தான் தாய் பரகால நாயகி அவளை அணுகுக்கு நிகழ் கிடையாது அழுவாருடைய ரகசியம் திருநெல்வேலியில நிறுத்தி வச்சு யார் அழகு போட்டு வச்சு பாருங்க திருமங்கை ஆழ்வார்னு மனுஷவர் அனைத்தரையும் தொழிலையும் அவைகள் ஈடுபட்டுள்ள மனவாளம் அந்த சிவியங்களுடைய அழகுக்கு நாம் நீங்க சொல்ல முடியுமா வாஸ்தவ ஜீவிய எப்படி இருந்தாலும் இடம் குமரனை போல் இருந்தா ஆழ் ஏற்றும் மங்கையர் போல் அவர் நாயகன் நாயகியாக மாறுக பரகால நாயகி பரகால நாயகியை சந்திக்க தலைவன் பார்க்கலாம் இருபத்தி ரெண்டாவது பாஷம் இருபத்தி ஓராவது பாஷம் மைவடி நல்லதும் உலகின்றாய் அதுக்கப்புறம் தலைவன் பார்க்கலாம் இந்த பெண்மணியை மயக்கிறது அவர் தலை கொஞ்சம் இருக்கான் இவன் கையில தாங்கியிருக்கான் தன்னுடைய சிகையில கட்டியிருக்கான் இருக்கான் அந்த பின்னால் வரிசை வரிசை குஞ்சு குழல்கள்லாம் அழகு இருக்கு அழகான இலகத்தோடு இருக்கான் சக்கரவர்த்தி திருவரனே சொல்லும் அந்த வேகத்தோட முன்னால நின்று அவள் திரும்பி பார்க்கலையே அவளை பார்க்க வைக்கலையே என்ன பண்ணலாம் முன்னும் பின்னுமாக இப்படி நட போட்டான் அங்க போனா இங்க போனா பார்க்கலாம் ஆனா அந்த கண்பிள்ளை இன்னைக்கு அதை கொஞ்சம் தனி நிமிடம் அவளை என்ன செய்யணும் நைவளம் ஒரு ராகம் திருவங்கையாளர் அந்த ராகத்தை நைவளமந்தாரா எம்பெருமான் அவர் தலைவராகிறவர் நைவளம்ங்கிற அந்த பண்ண பாடினா நிச்சயமா இந்த பெண் நம்மை நோக்கி ஏறிட்டு பார்ப்பள் கண்டுபிடிச்சிருக்கார் நைவளம் திருநாடகத்துல வேற எந்த பாசுரத்திலே வேற பண் வந்தது உரிய பண்ணாக நட்ட பாஷை என்கிறார் பெரியவாச்சான் சொல்ற நட்ட பாஷை அதுக்கு சமீபமா இருக்கு நட்ட பாஷை பாடினா அது சமீபமா இருக்கு நைவளமும் அந்த ஓதுவார் மாறி காமிச்சார் சைவத்திலே நைவளம் இருக்கு அது நைவளம் என்றால் கேட்பார்கள் மனசன் நைய வச்சுக்குமா இருக்கு இழுத்துருமா இருக்கு நைவளமுந்தாராயா நம்மை நோக்கான் நைவனங்கிற பண்ணை தலைவன் பாடுகிறான் தலைவன் இல்லையா என்னே சொல்லதான் நைவள வந்தாராயா நம்மை நோக்கான் இவ்வளவு பாடியும் இவ்வளவு கடிதங்களுக்கும் அது என்ன துர்காக்கள் தமகர்கள் உருட்டர்கள் எல்லாம் கொடுத்து பாடுற நைவள வந்தாராய தான் இவ்வளவு நைவள வந்தாராயா அதுக்கப்புறம் இந்த பொன்பிள்ள சத நிமிஷம் அவள் கண்ணை மாத்திராமா நம்மை நோக்கா திரும்பி இந்த பெண்விலையை பார்க்கிறார் நாளினார் போது இடையே நகரங்கள் இன்னும் இவளது இசை பாடியும் கூட இந்த கூட ஆசையில் அந்த பெண்விழி அப்ப இவனுக்கு வெக்கம் வந்திருக்கு நாடினார் போல் வெட்கம் வந்திருக்கு நோக்கு தூக்கமே நம்முடைய அழகுக்கு மயங்காதவர் உலகத்தில் இல்லை இந்திய நயங்கள் என்ன இருந்தாலும் ஆலாபனம் பண்ணலாமா நேர நேர வாசனங்கள் ஆலாபனம் பண்ணலாமா நயங்கள் என்றும் செய்வது செய்த உடனே தான் இவ்வளவு நயம் மனதே காட்டின உடனே தான் மரகா நாய் உள்ள தலையை நிமிர்ந்து பார்த்தாள் அப்பதான் அவர் சொல்கிறாள் செய்வளவில் என் மனமும் கண்ணும் ஓடி எம்பெருமான் திருவடிக்கு என் மனமும் கண்ணும் ஓடி எம்பெருமான் திருவடிக்கு அங்கு போய் சேர்கிறது அதன் அணைய சேர்ந்த உடனே இவருடைய மனசு இவருடைய கண்ணெல்லாம் அவனுடைய தலைவர் எம்பெருமான் திருவிழியர்கள் அது பற்றியாக என்ன வருகிறது பார்த்தான் கைவளையும் மேகலையும் காணேன் நான் கைவளையெல்லாம் பார்த்தேன் ஒருவேளை வனமை பட்டு போயிட்டான் வந்தி பற்றி வழக்குள்ளதுங்கிற அந்த என் வனையை பறித்து போனால் அழகன் ஒரு கேஸ் வச்சிருக்கேன் வழக்கு வச்சிருக்கேன் மின்வழக்கு இந்த மலையை பறிகொடுத்துட்டேன் சங்கமனையை பறிகொடுத்துட்டேன் என்று ஆழ்ந்தாள் சொல்லுவார்கள் திருப்பாவைக்கு தாற்பயம் வரை நாச்சியாதவை தாற்பயம் சங்கு மலை இந்த வரையிலிருந்து என்று செல்லும்படியாக என்னுடைய மேடையும் காணேன் ஆனா எந்த கண்ணுக்கு தென்பட்டது கனவகர குழையரண்டும் நான்கு தோளும் நான்கு தூணோடு வந்தாரா சக்கரவர்த்திக்கிறவன் எங்கே மனிதாக வந்தான் இதுவரை வந்தான் இவரை பார்த்த உடனே ரெண்டு குதிரைகள் பூரிச்சு பல்லாண்டு செந்தோளாக பூரித்த உடனே இவள் திருக்கண்களுக்கு நாலு கோள்களாக இவள் கண்களுக்கு பட கைவனையை காணவில்லை ஏகனையை காணவில்லை கனவகர கொடை இரண்டும் அந்த தங்கத்தானே கனன்னு சொன்னோம் அதனால மகரகளின் கொடி காரனாக அந்த கொடி ஆடுகின்றன நான்கு தோள்கள் இந்த பேச்சு ஆரம்பிக்க யார் பேசுறது ஓப்பன் பண்ண பேச்சு யார் ஆரம்பிக்கிறது இவன் யாரும் பெருமாள் கேட்கிறதா அல்லது அங்க வயதாகி நிற்கிறாரே அழகே வள்ளுவாரே இந்த சொல்ல திம்பமான அந்த பொருளை அவதான் கேட்கிறான் எவ்வளவு தெளிவான செய்தே தெரிவித்து கொண்டாமா எவ்வளவு சுவாமி ஏன்னா பக்கத்துல கூட கொள்ளாமல் இனமாகும் எவ்வளவு தம்பெருமான் நின்றேர்கள் இப்படி எவ்வளவு கூறியிருக்கிறேன் தேவை போனி அரண்மனை திருமாளிகையில் இருக்கிறது என்று கேட்டவுடனே நான் சொன்ன வார்த்தை பாருங்க திவந்தோ ஏறார் என்றார் சாமி இது என்ன அண்மை சுட்டு எதிர் அவர் திருவடியை தொட்டு சொன்னாங்க என் திருமாளிகை தான் இதுவந்தோ என்றார் சாமி தான் இருக்கிறாரு நிற்கிற இடம் நீ நிற்கிற இடம் தான் நீ நிற்கிற இடம் தான் திருவாடி இது வந்து அண்ணாவே நைவளம் வந்தான முப்பது பாஷணங்களையும் வாங்கிடும் கையில தாழ வேலை செஞ்சிருக்காங்க இவங்க கொஞ்சம் கற்றுந்தானே தெரியுது இவ்வளவு விதைகளையும் பாடினார் திருவங்க முப்பது பாஷணங்கள் இதை இவ்வளவு பிரபந்தங்கள்ல பாடாம வச்சிருந்தாங்க எவ்வளவு பாடுகிறார் திருமொழி எவ்வளவு பாடல்கள் திருக்குறுந்தாண்டகம் பாடி திருவிழகுத்தருக்கை பாடி அபாரமா தும்மாத்திரம் மாதிரி சிறிய திருவிடத்தில் பெரிய திருவிடம்னு அபாரமா பாடி ரிசர்வ் பண்ணி வச்சுக்க இது பெரிய பெருமாள் நம்பெருமாளுக்கு முன்னாலே நைவடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அந்த திருவிழாண்டகத்தை அதுக்கு வச்சிருக்கார் பொருள் பூரிச்சு தொடர்பு விநியோகம் கஞ்சக சதங்கள் அடுத்த சொன்னாங்க பெரியவராக்கியார் நான் கோபம் பண்ண போனேன் ஜாக்கிரதை உடம்பெல்லாம் கூறி சொக்கா சொக்காயெல்லாம் வெளிச்சு போகிறது அந்த மாதிரி பெருமாளுக்கு பூரிப்பு வரும் என்பதனாலே இவரது பாத்திரங்களையும் அவர் சொன்ன உடனே பெரிய பெருமாளுக்கு பூரிப்பு வந்தது திருவங்கை முன்னன் திருவுள்ளத்தை அறிந்து அவர் கேட்காமலே சொன்னார் வாரி திருவங்கை மன்னனே உங்களுடைய ஆசைப்படி நம் நடகோபனுடைய திருவாய்மொழிக்கு வேதசாமியம் தந்தோம் சாமான்யமான வார்த்தையா பெருமானே ஜோதிமனை திறந்து வேதசாமியம் தந்தோ சொன்னார் வாங்கிட்டார் ஒரு கரியராக வாங்கினார் கண்ணர்கோடியிலே வருஷம் வாங்கினார் உபநயனாதி சுஸ்காரங்கள் இல்லாதவர் வாங்கினார் இவ்வளவையும் சொல்லி அவருக்கு முன்னாடி வேதசாமியை கொண்டு தோன்றார் உடனே அந்த கணத்திலேயே அதுக்கு மேலவர் திருவாய்மொழி திருநாளை உண்டாக்கிறார் திருவாய்மொழி திருநாளை முதற்கண் உண்டாக்கிறாயா திருமங்கேழ்வார் அப்போது மதுகள்லாம் எடுத்தார் இந்த மதுகள்லாம் எடுக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சிகள் பண்ண திரவியங்கள்லாம் வாழ்ந்தேன் இது பிராசங்கியமான விஷயம் திருமங்கையாழ்வார் நாகப்பட்டினம் போய் புத்த விகாரத்தை அழிச்சு அப்படியே உள்ள வேகமா உள்ள போனார் அந்த மாதிரி நேர போய் உள்ள வந்து அவங்க சொன்ன விக்கிரத்தை நியாயமா ஏதோ பௌத்தர்கள் தங்களுடைய விகாரத்துல வச்சு பூஜைகள் வழிபாடு எல்லாம் பண்ணா உள்ள போகக்கூடாது பத்திரமா அது பூட்டி வச்சிருக்கிற பார்த்த உடனே இந்த சுதந்திரத்துல ஏதோ சூக்கம் திருடப்பட்ட விக்கிரகம் திருடப்பட்ட பொத்தனாலே செய்யப்பட்டது என்பது தெரியல இதெல்லாம் எங்க சொல்லினாங்க சமண பௌத்தர் என்றால் சோழநாட்டை வளர்த்து அங்க இருக்கக்கூடிய விதிநேசங்களுக்குள்ளே கொண்டு அங்க இருக்கிற தெய்வங்களை கொண்டு போய் தான் இந்த பிம்பத்தை பார்த்து அவர்கள் வழிபாட்டுகிறார் இவங்க அந்த திருவிளையாடுறது ஞானிகள் நேர்மை இருக்கு அதை கொண்டு வந்து திருவரங்கத்துக்கு மது கட்டினார் தொண்டர்களுக்குரியவர்கள் வாசம் பண்ணால் தெரியுமா அவ்வளவு வாசனத்தை சொன்னால் உரையரமாக இந்த சமணனாம் அதை அருள் கொடுக்கும் சாவே சத்தியை காண்கினையான் சிறையினால் இறங்குகின்ற தேவனே தேவனாவான் தீபாவளி விடுகிறதா இருக்கிறது இந்த வாசனம் திருமாவளி உள்ளது நிற்கிறது சரி என்ன தெரியும் பார்க்கிறார் என்ன சுவாமி ராமன் அதுவும் அந்த குறித்து செய்திகளை சொல்றது இவர்கள் தாய்மார் சொல்றது இப்படி ஒரு உத்தரவாதத்தை என் அறிக்கை அவனை அறிக்கை சாமானியமான சாத்திகரான ஆழ்வார் சொல்லலாமா ரெண்டு மாதம் இருக்காது புதையரமாக இருந்த புத்தோடு சமணனெல்லாம் கலைய கற்ற வாழ்ந்தர் காண்பரோ கேட்பரோகா தலை அழுந்தம் ஆவி சத்தியம் பண்றார் நான் வணங்குகின்ற தேவன் சரி நான் இறங்குகின்ற தேவன் அவன் தான் பரதேவதை சத்தியம் பண்றேன் பலவிதமான சத்தியங்கள் பார்த்தவர்களுக்கு கொதிக்க நீரை கையோடுறது வழுக்க காற்றில் இருந்த கையால் நினைக்கிறது எவ்வளவு அந்த மாதிரி ஒரு சத்தியம் யாருமே பண்ணலை என் தலை அழகு உயிர் போதான் போவான் தலை அழகு கொண்டும் சாவே ஆக மாட்டேன்னு என் தலை அழகா கூட உயிர் போகல என்று சொன்னா நான் சொல்ற வாக்கியத்துல சத்தியம் இருக்குது சத்திய நிர்வாகியா சத்தியமே பண்ணணும் ஆழ்வ சத்தியம் பண்ணி சொல்ல பாக்கலாம் சிறையினாதிரங்களுக்கு சிவனே தேவனாவான் இது வாழ்ந்தார் கொஞ்ச தூரம் போனார் அழுதார் முதலிப்படி அழுதார் காலத்திலே திருவரங்கத்தை சமண பூத்தானங்கள் வளர்ச்சிருக்கான்னு தெரியும் நீங்களும் நிறைய அதை பார்க்கணும் இது வந்து வார்த்தையே கவனிக்கப்படாது இவர் சாத்விகர் இவ்வளவு நெஞ்சு எரிஞ்சு கொதிப்படையும்படி செல்வாரேயானால் எவ்வளவு கொடுமைகள் நடந்திருக்கலாம் அது யாருமே பார்த்ததில்லை எவ்வளவு கொடுமைகள் அவர் எழுத்துக்கள் நெருப்போடு சமணர் முந்தர் அவ என்ன செய்தாள்னு சொல்ற தெளிவா செல்வன் கொம்பு ஊதித்து என்றால் நான்கு கொள்வாரும் முட்டின் கொள்வாருமாயே இருப்பது நம்பெருமாளுக்கு விமோசம் அவர் திருச்சியில உயிர் உடனே இங்க இருக்காரு சமணர்கள் பௌத்தர்கள் வாழ தூக்கு சாவா இந்த கூட நாம் ஏற்கணும் இந்த கோயில படைக்க வந்தா அது சாத்தியமில்லையே சிலர் முட்டி முட்டிப்பாள் கண்டு முற்றும் கேட்டு முற்றும் அப்படி முட்டிப்பாள் இப்படியெல்லாம் பொருள்கள் நிகழ்ந்த காலத்துல பெருமாளை அனுபவிக்க போறதுன்னு இந்த கட்டமா எம்மாடைய கலந்தமாக தெரிவிக்க போற சமயத்துல பக்கங்களால சண்டை போட்டுருவாங்க சமயங்களில் நம்ம மனசுல நல்ல போயிடும் சண்டை போடுறா சமாதானம் அடிக்கிறாரே நாம் எண்ணுவது இல்லையா அப்படி சமாதானமாக சாந்தியா போன இந்த புத்தம் கூட இல்லாதவரை திருமணம் பூர்ணமான அனுபவம் பரோபதேசங்கள் கிடையாது சத்தியம் கிடையாது எல்லாம் பண்ண அனுபவிச்சார் ஆனா அந்த அனுபவத்துக்கு கொஞ்சம் கொரோனா கொஞ்சம் கொரோனா சத்தியம் காண்பினையாசனேனாதிருந்திருந்த தேவனே தேவனாவான் எவ்வளோ இருக்கல்ல அடுத்த பாசனம் வாழ்நாள் திருப்பொழு தமிழர்கள் உள்ள விதியில் சாக்கியர்கள் நின்பால் பொறுப்பரிய நகை பேசும் அப்ப பொறுப்பரிய தான் பேசியிருக்காங்க தமிழ பௌத்தாரியர்கள்லாம் எம்பெருமாண்டி தோஷங்கள் சொல்லி புராணங்களை இழுத்து பேசி பிரதர்சத்தை எல்லாம் இல்லாத இல்லாதையிலேயே ஆங்காங்கே கூடி கூடி பேசியிருக்கார் ஜனங்கள் அந்த பக்கம் போயிருக்கார் தாங்களே வராத நின்பால் பொறுப்பரியர்கள் பேசி பெருமாட்ட போய் சொல்றார் நின்பால் நின்பால் பொறுப்பரியர்கள் பேசினால் என்ன பண்ணி ஓவதே நோயதாகி ஒரு பாருங்க அந்த மாதிரி நிபந்தனை ஆனா நிந்தனைகள் பண்ணா அந்த இடத்துல பட்டது ஹாட் எத்தனை பேரும் சாத்தியம் போவதே நோயதாகி நோய் போவதாகி நோயினாலே போவதாகி பிராணம் ஒரு நோயினால் போகணும் போவதே நோயதாகி குறிப்பென கடையுமாகி சொல்ற பெரிய ஒரு குறிப்பு பகவத் நிந்தனை பண்ணவனே சுடலாம் அம்புலியில் அடிக்கலாம் எங்கேயாவது சட்டத்துல ஒரு குறிப்பு எனக்கு கிடைக்காத குறிப்பு என்னை எனக்கு அடையமாகி என்னை திருத்திக்கணும் ஏற்றுக்கொள்ளும் பயக்கம் என்னை ஒரு சட்ட குறிப்பு வந்து அழி சட்டத்திற்கு இடம் என்று ஏதாவது ஒரு குறிப்பு யாராவது சொல்வார்களே ஆனால் அப்பவும் பார்க்கிறேன் என்னாலும் முடியாது முடிநீர் கருவம் கண்டாய் எனக்கு சக்தி இல்லை இருக்கு ஆங்கே அந்த இடத்துல சொல்றாரு மஞ்சேஸ்வன் கிடப்பான ஊராய் கற்பையே என் தெய்வாச்சான் நியாயம் இருக்கிறது சில விஷயங்கள் ஒரு காலத்துல அநியாயமா படும் இன்னொரு காலத்துல பல நிகழ்ச்சியில பார்த்தா நியாயம் இது தான் மண்ணே சங்கதம் பாவம் எங்களுக்கு சொன்ன பிரமாணம் ஒரு பேர் எடுத்துக்க கூடுதல் கொடுங்கொழியிலிருந்து தான் அந்த போகணும் அது கையில் இருக்கிறேன் ஆடி வைக்கிறதுக்கு கோல் தேவை ஆனா கையில வேர் வச்சிருக்க அது கூர்மையான வேலை கொடும் கொடுந்தொழில் என்ன கொடுமை செய்தாலும் கொடும் கொடுந்தொழில் ஊருகின்ற எருமையை கூட குற்றவாளம் தான் ஒரு அங்க எத்தனை சொல்லுகிறேன் மாவட்ட எனக்காக ஒருவர் பாகம் செய்வானே யாரும் தனக்காக அல்ல வேறு யாருக்காக அல்ல எனக்காக எதிர்த்து செய்யக்கூடிய பாவத்தை புண்ணியமாக நான் கருதுகிறேன் சரித்திரங்கள்லாம் இருக்கு பெருமாள் இருக்கு பகவத்கீதையும் திருவிழா செல்வர் இந்த வசனம் இதெல்லாம் இருக்கு அதனால ஆழ்வார் திருவிழத்தை நொந்து போகும்படியாய் சந்திரபூதாயெல்லாம் இருந்த காலத்துல தான் அதெல்லாம் விரட்டினார் திருமங்கையார் அவர் தான் சூரியன் ஆகினார் அதனால திருமங்கையாளர் பெருமையா பேசுகிறார் தனக்கு வெள்ளை அரட்டவுக்கி அடையாதீயம் முக்கி அரட்டன ரவுடிகள் அரட்ட முக்கி தரத்துல திருமங்கார காலத்துல ரவுடிகள் ஓடி இருந்த இடம் தெரியல அடையாதீயம் பகைவிடத்துல சிம்பம் போந்திருந்தேன் இதுதான் வைஷ்ணவ தர்ம பரிபாலனம் பண்ணி கோவில்களை காப்பாற்றி இளைஞர்களிட பரிபாலனம் பண்ணால் அங்க இருந்து அதை வந்து தொழிலை பொறியாளர் காலத்தில் இருந்தது முதலாளிகள் உங்க சமகாலம் போல தொல்வேலை கொடியாழ்வார் திருப்பாணாழ்வார் திருமங்கையார் ஒரு சமகாலம் இது பிரமாணங்கள் தான் இருக்கு தொல்வேலை கொடியாழ்வார் அவர் பூக்கள்லாம் கத்திரிக்கிறதுக்கு ஒரு கத்திரி வச்சிருந்தார் அந்த கத்திரிக்கு பேர் வச்சிருக்காரு பேர் ஓடி பிடிக்கிறது கத்திரிக்கோளுக்கு என்ன வச்சிருந்தா அருள்வாரி அருள்மாறி அரட்டமுக்கு இடையோ அஜீயம் சொல்வாரு அருள்மாறி யார் திருமங்கையாழ்வார் அருள்மாறி இன்பமாறி யார் மாறா நம்மாள் அருள்மாறி வேறு ஏனென்றால் மதில் கட்டபோது நந்தவனத்துக்கு இடையில் வரக்கூடாது விரைக்கி கட்டும்படி செய்தாரும் திருமங்கை ஆழ்வார் அந்த நன்றிக்காகத்தான் அந்த கத்தை கோரி இந்த பேர் திருக்கோணாழ்வார் அவரு சமகாலம் தான் தெரியுது அடியாக்கென்னை ஆட்படுத்தவர் என்னவர்கள் சொல்றார் சுவாமி திருப்பாணர் சொல்றார் என்னை ஆட்படுத்தாய் பள்ளி எழுந்தோளாம் இவர் பிரார்த்திக்கிறார் இந்த ரெண்டு சேர்த்து வச்சு பாருங்க ரெண்டு சேர்த்தா என்ன அர்த்தம் தெரிகிறது அடியார்க்கு ஆட்படுத்தினான் என்னையே சொல்லுகிற திருப்பான எனக்கு அந்த மாதிரி பாக்கியம் கிடைக்காதா ஒரு அடியார் ஒருவரை நானும் தோல்ல சுமந்து வரமாட்டேன் அடியாட்டு என்னை ஆட்படுத்தாய் பள்ளி எழுந்தருளாயே இது அடியாட்டு ஆட்சியவனை அவர் நிற்பாடான சிவனை பார்த்தான் லோகசாரங்க வரை அப்படியே தோல்ல சுமந்து நடந்து அது எங்கேயுமே இல்லை அரிய படம் போட்டு பல பேருக்கு சித்திரம் போட்டு கொடுத்தேன் இந்த நாடுபதிகள் அந்த மாதிரி நிறைய பேர் கொடுத்தேன் லோகசாரங்க அவர் ஜிகே சுவாமியாக கிருதண்ட கத்தராக பாஷாயதாரியாக மேல் திருப்பாடாழ்வார் சில பேர் கூட ஆட்சேபங்கள் பண்ணார் ஏன் சுவாமி ஜீரா காமிச்சிருக்கு வேற எப்படி காட்டுறது வேற வழி சொல்லுங்க ராவணனா இருக்கணும் அர்ச்சகவராதின்னா அர்ச்சகனா இருக்கணும் பிராமணனா இருக்கணும் அதுல உயர்ந்த ஸ்தானம் இருக்கணும் சன்னியாசி தானே உயர்ந்த ஸ்தானமா காட்ட முடியும் ஆனால் பகவானுக்கு அந்தரங்கமாயிருந்த சித்தைக்கு முத்தலூங்கில் மூன்று கண்டருந்திய சித்தி வாழும் அந்த நீர் அரங்கனே தனி இருந்தார் அதை இவர் ஒருவர் எங்கே இருந்தார் வடக்கே வந்த பிரபுசார மகாமுனிவர் வந்தவருக்கு கிடைத்த பெரும் பேர் என்ன இருப்பாடாழ்வாரை தோழியை சுமந்து வரக்கூடியது ஆனா சுமந்தவர் மேல அமர்ந்தவர் யார் யார் கையிடுமினாரா சுமந்தவர் லோகசாரங்கள் உட்கார்ந்து வந்தாரே திருப்பானார் அவர்தான் கைவினை அடிமை செய்தார் தலைவன் எதை விரும்புகிறானோ அதை இஷ்டப்படி இருப்பதானே கைவினை அவருக்கு தான் தோழ சமர்ப்பணம்னு தாத்தா தான் பேர மேல வச்சு கொஞ்சம் ஐயோ தாத்தா நான் மாட்டேன்னு கேட்டு இறங்கினா அது சந்தோட வருமா அப்படியே இருந்தார் அவர் திருவங்கையாழ்வார் பாசனத்தையும் பாசனங்களையும் பார்த்தா ஆச்சரியமா இருக்கு மதுங்கிற பதத்தை சொல்ற மது திருவரங்கத்தாரே சொல்ற அவளநாடியான் அடியார்கண்ணை அவன் சொல்ற சதரமா மது இலங்கை கிழவன் தலபத்திலமோட்டு மது திருப்பாடாழ்வார் பாசுரம் தான் பெரிய மது கட்டினார் போதும் விசுவாச்சார்கள் அதனால சமகாலங்களில் இருந்தவா தான் ஆகவே தான் ஆகவேதான் திருமங்கையாழ்வார் இந்த பாசுரங்களை பாடி அவன் நம்பெருமாடத்துல ஒரு பெரிய வரத்தை வாங்கினார் உடனே திருவாய் போய் கேட்டார் அதெல்லாம் விசாரமா சொல்லணும் உட்காரம் கிடையாது அவர் காலத்து அவர் எழுந்துள்ள பண்ணி ஆழ்வாரே வந்திருக்கார் எத்தனை கிலோமீட்டர் நம்மாழ்வாரு தோல்ல சுமந்து கொண்டு வந்து இங்கே தங்கி இருந்து ராக்காரங்கள்ல வேதத்தை சொல்லபடினாலும் பகற்காரங்கள்ல அதுக்கு அவகாசம் ஒதுக்கி திருவாய்மொழி ஆயிரத்தையும் கற்க பெருமாள் கேட்கல கூப்பியா கேட்கிற திருவாய்மொழி வாசனங்கள் சந்திர சந்தன மண்டபத்திலே நடந்தது திருவாய்மொழி அவ்வளவு வாசனங்களையும் அவதான் சரியான கேட்கல அப்போது இந்த திருவாய்மொழி பாடல்கள் கேட்கிற போது ஆட்டம் வருகிற திருவாய்மொழி தொடர்ந்து வருகிறது அதிரோத்தராது திருவங்கையோட காரணம் பூர்த்தியாகி நாதமொழிகள் வருகிற போதுதான் கம்பநாடர் வந்து திருவாய்மொழி திருநாளை அகன் பண்றார் வந்து பார்க்கிறார் அவர் ரொம்ப நாள மனசுக்குள்ள ஏதோ ஒரு கதை உருவாகி ஆனா அது வெளிப்படுத்த வேணுமே அதுக்கான சந்தர்ப்பம் வேணுமே என்ன பாடலாம் யாரை குறித்து பாடலாம் எத்தனையோ காவியங்கள் பார்க்கலாம் சிலப்பதிகாரம் பார்க்கிறார் மணிமேகரை பார்க்கிறார் சிவசிந்தாமணி பார்க்கிறார் வளையாபதி பார்க்கிறார் தன்னிகரற்ற ஒரு தலைவனை குறித்து ஒரு பெரிய காவியம் இருக்கணும்னா முன்னாடி யாருமே பண்ணதே எங்கேயோ சங்ககாலத்துல பாரதம் பாடி பெருந்தேவர் தான் சொல்றோம் கண்ணால கண்டதில்லை காசால கேட்டதில்லை ஆனா இவருக்கு ஆசையும் கடல் கண்கள் போல அறிவு கடந்து இருக்கிறது அமராட்சாழ்வார் அதனால அவரும் இருந்து திருச்சி சாத்த நாதமர்கள் இருக்கார் ஆதித்ய சோழன் அவர் நின்று கொண்டிருக்கிறான் எல்லாரும் இருக்கிற போதுதான் இவருக்கு நம்மாழ்வார் இவருக்கு ஒரு வாசகம் பாடினார் கம்பனுக்கென்று நம்மாழ்வார் பாடிய பாசம் என்ன கற்பானை ராமவிரானை எல்லார் மற்றும் கற்பரும் குப்பா முதலா புல்லருகும்பாரி ஒன்றின்றியே நற்பாலையோத்து என் வாழும் சராசரம் மொத்தவும் நற்பாலுக்கும் தனன் நம்பனால் பெற்ற நாட்டுடே அம்பனுக்கு நாம் பாட வேண்டியது ராமனுடைய கதை ஆழ்வார் நிமிஷம் கற்பார் ராமிரான என்றால் மற்றும் கற்பரோ கல்விக்கு உரிய விஷயம் அவன்தானே மற்றும் கற்பரோ எழுப்பு சுவாமி வல்லவாச்சார சுவாமி சொல்வது இதுவே பேசியிருந்தான் அதே பையனி பூமி கொண்டோம் நான் கொண்டோம் நெல் கொண்டு வரேன் ரெண்டு பேரும் பிரிச்சு பிரிச்சு சாப்பிடலாம் என்ன கலப்பானே அப்புறம் ஏன் பிரிப்பானே கொண்டு வர போது அரிசியா கொண்டு வர வேண்டியது எல்லாம் கொண்டு வர வேண்டியது மற்றும் கற்பரோ மற்றும் என்று சொல்லுகிற போது ஆழ்வார் அபிப்பிராயம் இருக்கிறது இந்த தேவதாந்தரங்களை விளக்கலவர் அவதாராந்தரங்களை எல்லாம் விளக்கல அவதாராந்தரங்களை விலக்கி ராமாவதாரத்தை தவிர மற்றும் கல்விக்கு விஷயம் இருக்கா மற்றும் கற்பரோ அதனாலதான் நாம் கற்க வேண்டும் மற்ற வார்த்தை வந்தாலே ஆகும் மற்றுமோ தெய்வம் உலகந்திருப்பாரோல் உதிரே மற்றும் தேவி காணாவே அவ்வளவு ஆழமான வார்த்தை அந்த மத்துங்கிற பதம் இருக்கு மற்றும் கற்பதோ என்று கம்பன் நினைக்கிற என்னதான் கேட்கிற அதுதான் கேட்கிற உடனே தீர்மானம் பண்ணார் தருகை தயவன் தாந்தல் இருகை வேளத்தி ராகவந்தனையே தலைவிசை செப்பிட நம்மாழ்வாரை வணங்க வேண்டும் அவளை திருவ வேண்டும் என்று அங்கே நிச்சயம் பண்ணும் பாசுரத்தை அப்படி அவர் மனதில் போய் தைத்த பாசுரம் கற்பா ராமராய் என்றார் அதை திருவாய்மொழி தான் அதற்கு கொடுத்தது அதை கொண்டு ராமபாதையை பெருசா பாடினார் ஒரு ஒப்புமை உங்களுக்கு சொல்றேன் அதை ஞாபகத்துல வச்சுக்கணும் சைவத்துல ஒரு மரபு சொல்லும் சில மரபு நம்ம மாதிரி இருக்கும் வகை தொகை தொகை வகை விரி திருத்தண்ட தொகை திருவ திருவந்தாதி வெளிபுறான் அந்த மாதிரி ஒரு அமைப்பு நமக்கு இயற்கையா கிடைச்சிருக்கு பகவானுக்கு கிருமையினால கிடைச்சிருக்கு நம்மாழ்வார் எங்கேயோ இருந்த அத்தர வேத ராஜுகளையும் மனசுக்குள்ளே வாங்கி வேதம் தமிழ் செய்தார் அது தொகுத்த அதை ஆறு அங்கங்கள் பாடி வாசனங்களாக வகுத்த இவரிடத்திலே இருந்து வாங்கி கொண்டு அதை பாரகாவியமாக விரித்தார் கமனார் சொன்னால் போராது எத்தனை இடங்கள் சுவாமி வச்சிருக்க பல இடங்கள்ல பார்க்கிற போது எவ்வளவு மேற்கோள் காட்சி இருக்கிற ஒரே ஒரு மேற்கோளை சொல்லி ஒரு அருமையான பாசல் சுவாமியை இருக்கார் முகப்படலத்துல பரதாழ்வான் வர்க்கலை கொடியானை மாசடைந்த மேனியானை சொல்லி பரதன் வந்து சித்திரகூட பர்வதத்தை நோக்கி வருகிறார் தனியாக வந்த தாய்மார்களோடு வருகிறான் அமைச்சரோட வருகிறார் நசகஜ துரக பதாதிகள் எல்லாரையும் அழைச்சுதான் இவ்வளவே வரணுமா ஒரு ராமனை அழைச்சு போகிறதுக்கு இவ்வளவே வரணுமா அருண் நினைக்கிறனா ஒத்தன் கண்ணீரை கண்டாலே என் அண்ணா தாங்க மாட்டான் இவ்வளவு கண்ணீரையும் பார்த்தா நிச்சயம் வந்து எண்ணத்தினாலேதான் இவ்வளவு பேரையும் படகட்டி கொண்டு போனான்னு பார்த்தாள் மேலும் இந்த கரை எதிர்கரையிலிருந்து வருகிறான் குகப்பெருமான் வருகிறான் குகப்பெருமான் வேறு யாரும் இல்லை திருவங்கேழர்கள் யாரும் இல்லை குகப்பெருமான் அவனை பார்ப்பதற்காக ஓடத்தை வருகிறான் வரதை பார்க்கிறதற்காக ஆஜர் அமைஞ்சிருப்பார்கள் கம்பருடைய பாசனங்கள்ல சூத்திரங்கள்னு சொல்வார் கம்ப சூத்திரம் பேசி மகாபாரத்துல முடிச்சும்பா முடிச்சு போட்டாராம் அந்த மாதிரி கம்பருடைய காவியத்தை சில சூத்திரங்கள் இருக்கு வந்ததிலே தொழுதாய் வணங்கினான் மலரிருந்த அந்தணனும் தலை வணங்கும் அவனும் அவன் அறிவிழ்ந்தான் தந்தையினும் கலிகூரத் தழுவினான் தகவுடையோ சிந்தையினும் சென்னியினும் வீட்டிருக்கும் சிஷ்டியான் பார்த்திருக்கிறவர்களே வந்து எதிரே தொழுதானே அப்படியே நாமாயிரவன் தான் வருகிற போது பரதாழ்வன் கூப்பிய கையராக வருகிறார் வந்து எதிரே தொழுதானை புத்தகங்களை அறியுமா சுவாமி தெரியும் திருநாளிங்கார் சுவாமி பரதாழ்வான் தெய்வம் எழுதி இந்த பாகிரத்தை விளக்குகிறார் வந்து எதிரே தொழுதானை பரதாழ்வான் கூப்பிய கையாக அப்படியே கண்ணீர் மல்க ஜடாபாரத்தோட அவன் வருகிறான் தொழுதானை கண்ணிலிருந்து அங்கே வருகிற போது வணங்கினான் வணங்கினான் குகப்பெருமான் உடனே மலரிருந்த அந்தனனும் தன்னை வணங்கும் தன்மையான் பிரம்மாவே கீழே விழுந்து சேவித்து மரியாதை பண்ணும்படியான பிரி படைத்தவன் யார் பிரதாழ்வான் அந்த வரதாழ்வான் அவனும் அப்படிப்பட்ட அந்த வரதாழ்வானும் அவன் அழிவிழ்ந்தான் நேர வந்து குகப்பெருமாள் அவன் அவன் அழிவெழுந்தான் கீழே விழுந்துதான் அவன் யாரென்று பார்க்கல சத்திரியன் அவன் யார் எப்பேற்பட்டவன் சாமானியமான எங்க இருகரையுடைய கணக்கிறந்த நாவாயான் அவன் காலில் பகன் போய் விழுந்தான் ஏன்னா ராமபக்தனா இருக்கானே அவகங்கிரத்தில் ஈடுபட்டிருக்கிறானே அதனால அவன் ஆள்கள்ல பரதன் அப்படியே சாட்சாத்தான் விழுந்துட்டான் விழுந்தவனு அப்படியே அழிஞ்சு ஆளுங்க விழுகிறான் தந்தையினும் கைகூடத் தழுவினார் அப்படி தசரத் இப்படி அள்ளி பரதன் ஆதிகனம் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி தள்ளி கொண்டான் தடினவன் யார் புளிஞர் வேந்தன் முகப்பெருமான் அவன் அப்படியே பரதாழ்வானை அவனை ஆலிங்கனம் செய்து கொண்டான் அந்த குகன் எத்தகையவன் தகவுடையோ சிந்தையனும் செந்தியனும் வித்திருக்கும் சித்தியான் தகவுடையோ தகவுடையோர் ஆழ்வார்கள் தான் தகவுடையோர் ஆழ்வார்கள் தகவுடையோர் யார் அவர்களுக்குள் என்ன திருமங்கி ஆழ்வார்கள் சிந்தையிலும் சென்னையிலும் திருமங்கையாழ்வாருடைய சிந்தையிலேயும் அவருடைய சென்னையிலேயும் எப்போதும் விளங்கி வந்தவன் யார் முகப்பெருமான் தகவுடையோ சிந்தையிலும் சென்னையிலும் வித்திருக்கும் கீர்த்தியால் அப்பேற்பட்ட பரிந்துரைத்தவன் அவரை குகரை பார்க்கிற பொழுது கர்ணனை பார்க்கிற பொழுது குகனா திருமங்கை ஆழ்வார்னு தெரியும் ஆகவே நான் குகப்பெருமாள் நெஞ்சிலே திருமங்கை ஆழ்வானே குகப்பெருமாளுடைய அனுகாரம் கொடுத்தது தன்னை குகனாகவே அவன் நினைச்சுதான் அரங்கத்தம்மான் அவன் அருகே சென்று அவர் பாசுரம் பாடினார் ஏழையே தனன் துய்மகன் என்னால் இறங்கி மற்றவர் கிண்ணர் சிறந்து மாழைமான் மடநோக்கி உன் தோழி உண்டு என்று என் வந்து ஆதலாதரம் உண்டு என் நொழிந்தலை வந்து இந்த சொற்கள் வந்தடியேன் மனத்திருந்தேன் ஆய்வன் நதில் நடிகடைந்தேன் அணிகொடில் திருவரங்கத்தானே ஏழை வேதனன் திருமகன் என்னால் இறங்கி நேர போனான் குகப்பெருமான் பெருமாளை பார்க்கிறான் சக்கரவர்த்தி திறன் திராட்சியோடு இருக்கிறான் பக்கத்துல இருக்கிறவங்க லக்ஷ்மணன் தான் லக்ஷ்மணன் யார் எம்பி உந்தி எம்பின்னு சொல்றார் லக்ஷ்மணனுக்கெல்லாம் சீதை இருக்கிறாள் அவன் நேர வந்த குகப்பெருமான் அவன் ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி அவன் ஏழை ஏழைன்னா அவனை ஏழைன்னு யாராவது சொல்வாரா கற்கையே சொந்தமா வச்சிருக்கான் கணக்கில் அந்த கப்பல் வச்சிருக்கான் அவனை ஏழைன்னு சொல்றதா யார் ஏழை சக்தி இல்லாதவன் எழுத்தை இல்லாதவன் ஆகினால் தன்னை ஏழை ஏதவன் சத்துனான் மிருக சத்து லட்சம் கோபமா இருப்பானா வேடர்கள் தான் பெற்ற நாய் சோறு கொடுங்கிறோடு வைத்த ஒரு குத்து தான் கேட்பான் ஒரு ஒரு ஏழு ஏதனன் கீழ்மகன் ஞான தலைமகனான எம்பெருமான் இருக்க இவன் கீழ்மகன் என்னால் இறங்கி என்னால் பணம் இருக்க ஜாதியான என்று அவன் சொல்லாது என்று என்னாதுங்கிறது முதல்ல அர்த்தம் என்ன என்னாது என்று கருதாது பெருவாள் அவன் ஏழை அவன் ஏதனன் அவன் திருமகன் என்று நினைக்காமல் இறங்கினார் இன்னொரு அர்த்தம் சொன்னார் அப்படி இல்லை அவன் ஏழை ஏதனன் திருமகன் சொல்ல நினைக்கணும் சொல்ல விடமையாடுவான் அதன் கூட அறிவிட்டார் என்னாது அடிய ஏழை அடிய ஏதனன் அடிய திருமகன் நினைக்கிறான் சொல்ல விடந்து பெறுவான் என்னாது இறங்கி ஏன் இவ்வளவு இரக்கம் கொண்டான்னா டிவியை பார்க்கிறான் அவள் பாரு குகப்பெருமாள் மேல பட்டு மாடை உண்மட நோக்கி உன் தோழி இவள் உன் தோழி உண்டி உன் தம்பி எம்பி உன் தம்பி என் தம்பி என்ன வார்த்தையே முடிச்சவன் என் தம்பி உன் தம்பின்னு மாற்றி சொல்லக்கூடாதா அழகா சொல்றார் எப்போது பெருமாளுடைய கடாட்சம் வரும் பட்டதோ ராட்டிய கடாட்சம் பட்டதோ இறைபெருமாள் இங்க சைடுல இருந்தேன் அவன் அருகே நிற்பது நல்லதா எம்பெருமான் அருகே இருப்பது விசேஷமா அடியார் பொருட்களே நிற்பதை உச்சிதமாக பார்த்தானா அவன் பாகவதன் வந்திருக்கான் என்று சொல்லி பாகவத விசேஷத்தை வேணும் சொல்லி லக்ஷ்மணன் உள்ள போய் குகப்பெருமாள் பக்கத்தை அடியே நின்று கொண்டான் என் தம்பி வேண்டாமா செஞ்சிரத்துக்கு அது மாதிரி என் தம்பியா இருக்கட்டும் என்று ಏನೋ இருக்கல மங்கை ಕೊಡುಂದಿ வாடி நரிதேனை உந்தி மயங்குவாள் இந்த வாசகத்தை அப்படியே கம்பன சுந்தரகாண்டத்தில் அப்படி எனக்கு ஆடலிருக்கங்க அம்புகளாவிய ஏழை வேடருக்குங்கிற வாசகத்தில் சொல்ல கொண்டு அப்படி இருக்கு அதனால குகப்பெருமாள் தான் பார்த்த ஒரு ஆகாரத்தாலே திருமங்கையாழ்வார் என்று சொல்லும்படியாக அமைஞ்சிருக்கிறது ஒரு வாசகம் சொன்னேன் உங்களுக்கு கற்பார் ஆகுகார் என்றாங்கிற பாசுரம் தான் கம்பனை தூண்டியதுன்னு சொன்னேன் அந்த பாசுரத்துக்கு அர்த்தத்தை சொல்லுகிறார் கம்பர் கற்பாய் ஆவிரான எல்லா மற்றும் கற்பரோ புட்பா முதலா புல்லெரும்பாய் ஒன்றிய புட்பா மாற்றிக்கணும் முன்பின்னாக சொல்றது பாரிய புட்பம் சில புற்கள் தான் உயரவா உயரமா வளரும் மாடுகள் வளர்த்து சாப்பிடலாம் சில புல் தரையோடு இருக்கும் மாடு கூட தூங்க முடியாது அதுதான் புட்பான்னு புல் எறும்பாறு ஒன்றின்றியே எல்லாத்துக்கும் சராசரங்கள் எல்லாத்துக்கும் எல்லாவற்றையும் நற்பாறு கொடுத்தனர் அயோத்தியிலே இருக்கக்கூடிய சராசரங்கள் எல்லாம் ராமபக்தியே வடிவமாக மாறும்படி எப்பெருமான் செய்தான் நற்பாறு குறித்தனர் நான்முகமால் பெற்ற நாட்டிலேக்கு வருமா செய்தானே சாகேத ராமாங்கிற அர்த்தம் சொல்லுது அந்த சராசரங்களை வைகுந்த பேச்சுங்கிற அந்த அர்த்தத்தை கொண்டு வந்த இந்த அர்த்தத்தை கவனிச்சு அருள் செய்தால் கம்பன் சொன்னாதவன் எல்லாருக்கும் ராபக்தி அப்படி இருக்குமா அந்த ராபக்தி எல்லா இடத்திலையும் அந்த பக்தி வந்ததுக்கு ஒரு வாக்கு மனம்பு படம் பெருமாள் மனத்துக்காக கற்கரை அணிந்து கொண்டு ஜடாதாரம் தரிசித்து அது போற அப்படி போகிற தெருவிலே போகிற போது பிள்ளையொடு பூவை எழுத கிழமாடத்துள்ளரையும் பூஜை எழுத பெருமாள் போகிறபோது கிழிகள் கிரிகள்லாம் அழகும் ஐயோ பெருமாள் பெற்று இந்த அயோத்தியிலே தான் நிற்கணுமா இது ராமபக்தியினாலே அது விசேஷத்தை கொடுக்க முடியாமல் அது கிழிகள் எழுதன கீழ் இல்லையோடு பூவை தான் எழுதன பூஜை நேரில் இருக்க பூஜைகள் கூட பூஜாபூஜியாக இருந்து ராமபக்தி விசனத்தான எப்படி இருக்க போறோம் எது அழுதன அதாவது உயிருள்ள ஜீவன்கள் நடமாடக்கூடிய திராணிகள் உருவரியா பிள்ளை எழுத கர்ப்பத்திலே இருக்கக்கூடிய சிசுக்கள் கூட நான் என்ன பண்ணுவேன் நான் பிறக்கிற போது நான் இப்படி பிறந்தேன்னா ராம இல்லாத காலத்துல பிறந்தேன்னு என் டேட் அப்படி இருக்கு அவன் இல்லாத காலத்துல நான் பிறக்கணுமா குருபரியாக பிள்ளை எழுது அப்படின்னு சொன்னால் பெரியோரை என் சொல்லணும் என்னால வந்திக்க முடியல பெரியவர்கள் எவ்வளவு இருந்திருப்பார்கள் இந்த பாசத்தை அப்படியே மனதில் வாங்கி அவன் இதை அழகாச்சுதான் இன்னொரு இடத்துல கர்ப்ப சிஸ்வாதிகளும் கிடைக்க நம்பிடுங்க பாசுரங்களுக்கு ஓடி வளர்த்து அந்த மாதிரி வாக்கியம் இருக்காது ஆகினால கம்பன் அவ்வாறு அதை பெற்று எடுத்துக்கொண்டார் எல்லாம் ஆதாரம் யாருன்னா திருமங்கி தான் அவர் திருநாண்டகத்தை பாடி வேதசாமியம் வாங்கி திருவாய்மொழியை ஓத வச்சு எல்லாரும் கூட சொல்லி அது உற்சவத்தை எடுத்து திருவாய்மொழி அரங்கேறி இறந்தது திருவாய்மொழி அரங்கேற்றும் திருவாரூரிலே அது மானசிகமாக இருந்தது பிரத்யமா திருவரங்கத்திலே வெளிவருவாள் அது நிர்வாகிகள் எல்லாரும் இருந்து அவர் கேட்க அந்த சபையிலே கம்பன் கம்பனாளன் இருந்து கேட்க ஆதிநாடன் முயற்சினாலே வழி வரலாறு வாசனங்களை வாங்கி அழகான பாடினார் சொன்னால் காரணம் திருமையாழ்வாராம் அவர் வாழ்த்திருந்தாங்க என்றால் இந்த சபையிலே விண்ணப்பம் செய்து கொள்கிறேன் நிறைய சொல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு பிரமாண்டி பேச முடியாது அக்கறை ஒரு மணி நேரம் தான் லிமிட் கொடுத்துருக்காரு அதனால அந்த அளவுக்கு உங்களுக்கு சொல்றதுன்னு விரும்பினேன் ஏராளமான செய்திகள் திருமங்கை ஆழ்வார் விஷயமா இருக்கு அது தமிழர்களுக்கே ஒரு செய்திகள் நிறைய இருக்கு அதனால அதெல்லாம் நாம் காலகால ஒரு காலங்களில் அனுபவிக்கலாம் ஒரு வாய்ப்பு அளவுக்கு சுவாமி வழக்குரைஞர் சுவாமி நமக்கு அளித்திருக்கிறார் அதை பயன்படுத்திக் கொண்டே நம்மளுடைய சந்தையில அவருடைய திருவன்பு கிடைக்கிறது தான் ஆம்புலன்ஸ் ஒரு வீடு செஞ்சு வச்சிருக்கும் அது இந்த மாதிரி எண்ணிக்கை அது திறந்து மறுபடியும் விழ ஆரம்பிக்கும் அதுக்காக ஒரு நல்லநாளாக இருக்கும் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அதனால் உங்களுடைய ஆசீர்வாதத்தால் எல்லாம் பலிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து ஆழ்வாழ்வாய் எருளி சேர்வாய் ஆழ்வாளிகள் பிறவதானம் வாய் எழுவாராகிய அவர்கள் பிறகுதான் வாய் செய்ய மாதிரி நன்னுடனே சேர்ந்து மதுரை மணவாள வாசுமிவன் உன்னடியாம் செங்கமல போதுகளை உன்னிச்சிறத்தாரே நீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாரே நீண்டல்கடம் ஆழ்வாரன் திருவனார் தீய திருவடிகளே சரணம் ஆழ்ந்தார் திருவடிகளே